ஓம் கோவிலூர் ஸ்ரீ சிதம்பர ஞான தேசிக சுவாமிகள் அருளி செய்த லக்ஷணாவிருத்தி பாயிரம் விநாயக கடவுள் ஆரணம் பன்முகத்தாலனாதியே காரணனேயன கழறியேத்திடும் பூரணமாம் சிவன் புதல்வனாகிய வாரணானன் அத்தனை வணங்கி வாழ்த்துவான் சபாநடரிசர் காரணம் தன் கலையின் ஓர்கலை தாரணி தனில் உருந்தலங்கண்மேவி வந்த ஆரண உரைப்படி அடங்கும் அம்பல பூரண நடேசனை போற்றல் செய்குவாம் முத்துராமலிங்க சுவாமிகள் சித்தரும் பரவானின்ற சீர்மிகும் கழனி தன்னில் பித்தனாமெனையும் ஆழ பேரருள் உருவாய் உற்ற முக்தனாமுத்திராம முதல்வன் நற்கமலபாதம் நித்தமும் தொழுது வாழ்த்தி நெஞ்சினில் இருத்தல் செய்வாம் பஞ்சமூர்த்தி ஸ்துதி வானவரசமாம் தொடர்பினால் உலகோர் வழுத்துறும் வன்னி ஐங்கரனை வானவரதன மணியருமுகனை மாசரு கொற்றவாளிரையை வானவர் முதுவன் பால் அனவலவன் வணங்கு நெல் திருநலை மாதை வானவரதனாம் முக்திராமேஷ வள்ளலை வணங்கி வாழ்த்திடுவாம் நூலின் வரலாறு பிரம்மத்திற்கு உரியவாகும் பெயர்கள் நூற்று எட்டினுக்கும் விரிவதாம் பனுவல் நூலின் விளங்கிய பொருள்கள் உள்ளத்து உரமதாத்தரிக்க வேண்டி உற்றிடும் கவிகளாக பரமசத்குருவாய் ஓங்கும் பகவனின் அருளால் செய்தேன் நூற்பயன் பன்னுபாயிரக்கவிகள் இருமூன்றாகும் பகர் நூலின் கவி நூற்றோடு ஒன்பதாகும் அன்ன கவி முற்றும் நிறைந்தெங்கும் நின்ற அஸ்திபாதி பிரியஸ்வரூபமான மன்னன் முத்திராமலிங்க தேசிகேஷன் மறுபும் எனது இதயமதுற்றுரைத்தாகும் சொன்ன இந்நூல் தனில் கவி ஒன்றறுத்தமேனம் துகளறவே அறிந்தவர்கள் பிரம்மம்மாவர் பாயிரம் முற்றிற்று லக்ஷணாவிரத்தி நிதித்தியாசன யுக்தி நூல் நிர்விகாரி சொல்லல்லுருமை கோஷம் நாமல்ல அதனினால் தோற்றம் ஈரல் நரை திரையுடன் தூய்திலவாலிபம் மததீயும் தாக பசிதோனுபலன் பேலமது இல்லோன் எல்லையறவே சொன அன்னவையிலோன் ஆதியும் இகழ் காமம் மதமும் லோபம் இழிபயங்குரோதங்களாதியும் சுகதுக்கம் இயலும் அபிமானம் மானம் அல்லல்லுடனே காணல்லாதியும் அறியாமை அறிவோடு சுஷுப்தி விஷயம் அவைகள் தமிழ்வரு சுகமும் ஆக ஐங்கோஷத்தின் அமர்விகாரம் எமக்குன்று இல்லையவிதம் பஞ்சகோஷங்கள் உருவீகாரங்கள் அவையின்மையினையும் இலக அறிகின்ற அறிவே உருவம் ஆனதால் யாம் நிர்விகாரியாமே ஞான வடிவம் இன்னவே உருவமான இந்த ஐங்கோஷங்கட்கும் துன்னுமக்கோஷங்கட்கு சொல்விகாரங்களுக்கும் அந்நியமாக நின்றே அவைகளை அறிவதாலே மன்னிய நாமே ஞான வடிவமென்றறிந்து கொள்ளே அசங்கன் ஞானமில் காலம் தனினும் ஞானம் தோன்றி நண்ணுபினும் மூன்றவஸ்தை தமிழே தோன்றும் ஊன உலகங்கள் வரும் போதும் கூட உதியாமலேகின்ற போதும் கூட ஈனமுடன் ஏ காமல் இவைகள் யாவும் இயல்பாக காணும் அறிவே ஸ்வரூபம் ஆனதனால் ஒன்றுடனும் தொடக்கற்று என்றும் அமர்ந்திடு நாம சங்கன் என அறிந்து கொள்ளே ஸ்வயம் பிரகாஷன் ஜகமதனை பிரகாசம் செய்யும் சண்டன் சசி அக்னி ஆதியையும் அவை விளக்கும் அகம் சற்று முதல்லை கோஷத்தையும் சொல்லவையின் விகாரங்களையும் அவையின் தோற்றம் தகவிதிதி மறித்தன் முதலையும் விளக்கும் தமை ஒன்றும் விளக்க ஒணா தன்மையாலே இகழ்விலாதயாம் மியகவும் ஸ்வயம் பிரகாஷன் என்ன இதயத்து உறுதியாக எண்ணே ஸ்வப்பிரகாஷன் நான் இளமேலை கோஷம் முதலாகின்ற நலமில் ஜகங்களை அறிவாரிலாமையானும் தீமையிலா அறிவுருவே ஆன நம்மால் ஜகங்களெல்லாம் மிக அறியப்படுகையாலும் நீ மம்மதாயாவையும் இவ்விதமாய் காணும் நிகரிலமை அறிவதற்கோர் அறிவு தானும் தோமரவே வேண்டாதபடியினானம் துகளர ஸ்வப்பிரகாசன் நாமென்று போர்வாய் ஆனந்த ரூபன் காலம் ஒரு மூன்றிலும் செய்வுபய கர்மம் கருதும் ஐங்கோஷச்செயலாக்காண்கையானும் சீலமில்லை கோஷங்கள் இல்லாத போது திரள் கர்மம் தோன்றாமையானும் நாம் எவ்வூ ஏலுஷயர்கோஷத்தின் புறம்பதானும் யாம் கர்த்தாவுடன் போக்தா அன்று அதாலே சால உரு கர்மபந்த ஜன்மமாதி தரித்தல் இல்யாம் ஆனந்த ரூபநாமே சத்யன் தினமாதம் வருஷமொடு காலந்தொரும் திகழ் ஜனனம் தோறும் வரும் மூன்றவஸ்தை தம்மில் இனமாகி பிறந்து இறந்து போகும் ஐந்தாம் இழிவான கோஷத்தின் வேராமான்மா பனியான கோஷம் புதிப்பதற்கு முன்னும் பஞ்சவித கோஷம் அழிந்தொழிந்த பின்னும் தனியான ஒரு விதமாயிருக்கா நின்ற தன்மையினால் சத்தியன்யாம் எனவே ஓர்வாய் நிஷ்கிரியன் இக உலகம் பர உலகங்களை குறித்தே இயற்று பலவித கர்மம் அவைகளாலே பகருறும் எப்போதினுமே விவகரிக்கும் பஞ்சவித கோஷத்தின் சாட்சியான இகழ்வில் நமை புறம்பாக காணலாகாது இருந்தாலும் கிரியையிலா தன்மையாலே புகழ்தல்லுறும் நான் தினம் நிஷ்கிரியன் என்றே புண்ணியனே அறுதியதாய் எண்ணுவாயே முக்தன் ஞானம் உதித்ததன் பின்பு ஜங்கோஷங்கட்கும் நமை வேராய் மிகவும் அறிந்ததுவே போல ஞான வரும் முனும் கோஷம் அவைக்கு வேறாய் நாம் இருந்தோம் என்பது சித்தித்தலானம் பானமலா காலத்தும் பஞ்சகோஷா பண்ணின சஞ்சித கர்மம் தமை குறித்து பானமதாம் நாம் கருத்தா ஆகாதாலும் பலவிதசஞ்சிதம் அரும் நாமுக்தனாமே அகர்த்தா ஞானம் உதித்ததன் பின்பும் கர்மம் செய்யும் நவை உருமை கூஷங்கள் தமக்கு வேறாய் ஈனவிலா நாம் தினமும் இருப்பதாலே இன்று முதல்லாகாமியங்களாக ஊனம்மதாம் பஞ்சவித கோஷம் செய்யோ உரு கர்ம பந்தம் நமக்கிளையதலே ஞான உருவாகிய நாம கர்த்தா என்றே நாடி உளம் தனில் தினமும் நண்ணுவாயே அபோக்தா பிராரப்த கர்மம் மதரார் சரீரநாசம் பெறோ அளவோ வருகின்ற சுகதுக்கத்தை இராக வெறுப்புடன் புஜிக்கும் ஐங்கோஷங்கட்கு ஈனமெல்லாம் அந்நியமாயிருப்பதாலே விராபு சுகதுக்கம் அவை புஜிக்கின்றோ நாய் மேவாமையானும் அறிவாம் எமக்கு பிராரப்தம் வேண்டாதபடியினாலும் பேசுகின்ற அபோக்தனாம் எனவே ஓர்வாய் நிருபத்ரவன் न நிபாதபித்தம் சீலேற்பனமது ஆதியாய் ந வில்வியாதியம்புரிச்சல் நலிஷூடுமிடியாதி பீடையும் ஸ்தூல தனு நன்னுருமலாத்து சூக்மன் தனுவிக்கும் இலதாலும் மாமயக்கம் குரோதம் காம உலோபம் பூமை சார்செவிடிலச்சை முதலான ஜுரமே சூக்மதனுவினுக்கு அன்றி மூல தனுவினுக்கில்லாததாலுமே காரிய தனுவாக்கு ஜுரமும் மூல தனுக்கு உருதலாலும் இத்ரிவித ஜுரங்களும் தனுவின் அயல் ஜீவனுக்கே ஜனியாததாலுமே அறிவாக நமக்கு இப்பரசங்கம் வர நியாயமில்லா தன்மையால் நிருபாதியாகின்ற நாமிகத்தவரில் நிருபத்ரவனே நிர்லேப்பன் பகர்தல் உரு தூங்கினவன் கையில் தங்கும் பதார்த்தம் அது நீங்கி மிகத்தானே செல்லோ தகமையுரல் அன்னமயம் ஆதியான தகும் பஞ்சகோஷங்களாத்மாவாக நிகழ்தல் உறும் எமக்கையலாய் தோன்றி வேராய் நின்று புறம்பேகிறந்து நீங்களாலே இகழ்விலதாயிருக்கின்ற நாமே நித்தம் ஈனமிலா நிர்லேபனெனவே கொள்வாய் நிர்ஷம்பந்தன் தானளவாய் உறும் பஞ்சகோஷம் தனை தானாகும்படியாயும் அவற்றின் வேறாய் ஞான உருவாகும் நமை நமக்கு வேறாய் நன்னவுமே வேண்டுமனத்தபம் செய்தாலும் ஈனமலாலாகாத ஈனமலாலாகாதபடியினாலோ இயல் நித்திய அபரோக்ஷம் எமக்கெக்காலும் ஊனவுறும் கோஷ தொடக்கற்றதாலும் ஒப்பில் நெர் நிற்சம்பந்தனகம் எனவே ஓர்வாய் கூடஸ்தர் ஆற்று குலன்னடை கல்லே கூடம் மற்றது அவிகாரமானாலும் அயவிகாரம் தோற்றுதல் போல் அறிவதனில் பகுதி ஈசன் துவைத்த ஜகம் ஜீவருதித்திரத்தலாலும் தோற்றியவை அழிவதற்கு மூலமாகியே ஸ்வயம் சித்தாயிருக்கின்ற நாம் அவற்றில் சாற்று பற்றுரலாலும் மிகவும் யாமே சாரகர்த்தாகிய கூட்டஸ்தனாகும் ஆத்மா நான் என்று மானத்துக்கிடமதாக நவில்கின்ற ஆத்மாவாய் தோன்றா நின்ற ஈனம் புருபுத்திர ஆதிஸ்தூல சூக்ம இரு தேகம் ஜீவனுமே வேறு பேர் பெற்று ஊனமில் தன் புறம்பாகி தோன்றலாலும் உறும் இவை கட்கப்பாலாய் நிர்விகார ஞானகன பிரம்ம மதாம் தானும் வேறாய் நண்ணாததாலும் நாம் ஆத்மாவாகும் நிர்தோஷன் தோஷம் எனும் வாதம் முதல்லான தோடும் துன்னியிடம் ராக ஆதி அதனினோடும் பீடு பெருஞான அஜானங்களோடும் பிறத்தலுடன் இறத்தலுமே மயமதான சேடிலதாம் ஸ்தூல உடல் சூக்ம தேகம் செப்பியிடும் ஜீவனோடு பூதங்கட்கும் கேடிலதாய் வேறாகியிருப்பதால் நாம் கிளர்த்திய நிர்தோஷனென அறிய வேண்டும் அப்பிரமேயன் ஆன பொறியால் அறிதல் பிரமேயம் தான் அன்றி அறியாதது அப்பிரமேயமாகும் ஊன இந்திரியத்தரிசத்தாதிகட்கும் ஒக்கரணத்தரிகாலதிக் வஸ்து ஆனது எனும் பிரகிருதி புருஷருக்கும் அந்நியமாயிரு கரணத்தறியலாகாது ஈனமிலாதவைகளையும் அறிவதாலே இலங்கு சர்ச்சிற் சுகனாம் அப்பிரமேயன்தான் பிரத்யக்ஷன் ஏகதேசத்துடன் எக்காலும் தோன்றும் இயல்தமோ காரியமுப்பானொன்றிற்கும் ஆகமெலாம் எக்காலும் தோன்றுமீசர்க்கோ அங்கங்கள் முழுதினம் எக்காலம் தோறும் சோகமுடன் தோன்று ஒரு ஜீவர்க்கும் வேறாய் சொல் காலம் அவஸ்தை முழுதினுமே நான் என்று ஆகு பிரத்யக்ஷமதாய் விளங்கலாலே அறிவாம் நாம் பிரத்யக்ஷன் ஆகும் தானே அணு பல கணிவெயிலே நேர் பறந்து தோன்றிய ஜல பரமணு போர் சாட்சியாம் எமை அலைவுரு பொறி அரிதற்கலாததால் இலகு நாம் அணு என இதயத்து உண்ணுவாய் அசரீரன் பகரும் உடல் உருங்கண்மியோகிலோக பாலர் வைசுவானரன்னாதிய ஜீவர்க்கும் ஜெகசரீரம் உடைய ஈசன் தனக்கும் வேராய் திகழுரு நாம் சிச்சுகசத்துருவதாலும் தகைமை நமக்கிவ்விதம் ஓர் உடலம் இல்லாத ஓர் உடலம் இல்லாததாலும் உடல் எனது என் அனுபவத்தாலேற்கும் மிக அநியம் அனித்தம் எனும் யுக்தி லோகம் மேவும் மதனாலும் அஷி அசரீரன்னாமே நிரீந்திரியன் அவனவன் சாதியில் தொழிலவரவர்க்கு உரலின்னியர் சாதி தொழிலதும் அமரு மதாயில்லது போல் தேகம் மதனிலே வேறுபட்ட அவம் ஊறும் பொறிகள் பல்விதம் ஏனாம் காரியத்தாகும் மற்றொன்று செய்ய அறியாமல் அதனதன் காரியம் கைவந்து அதுவும் நனவு அதனின் மட்டும் விவகரித்து கனவினோடு சுசுத்தியில் இன்ன விடமென்று காணலற்றே ஈகின்ற இந்திரியத்தையலாக அவையும் அவ்வியாபாரம் அவையும் அறியும் அபிரும் அறிவே உருவோமாகி இந்திரியம் உதித்து அடங்கல் அவை தொழில்கள் தம்மை அறிதலுடன் நசையாமல் ஒரு நாம் நெறிந்திரியனாகும் என அறிகுவாயே அப்ராணன் பலமுடனே பலமிலதாய் காணப்பட்டும் பேசு பசிதாகம்புடன் தோற்றப்பட்டும் நலமதுடன் ஜீவித்தேன் மறித்தேன் என்ற நாடும் நனவதனில் விவகரித்து மற்றும் பலவிதமாம் அவஸ்தைகளில் காணலாக பிராணனுக்கும் வேறாய தொழிலை கண்டோ நலனிலதன் தர்மமின்றே சாட்சியாகும் நாம் அசைவில்ல பிராணன் எனவே ஓர்வாய் அமனசு ஊரும் ஒரு கூத்தாடி பல வேஷத்தை உறுதல் எனக்காம ஆதிபல வேஷம் கொண்டு ஆறும் நனவதனில் வெளிச்சகமேயாகி அயற்கனவில் உட்சகமேயாகி மற்ற சீரிலதாம் சுஷுப்தியினில் காணாது ஏகும் தீதான மனச்செயலை கண்டு கொண்டு சேரும் அதற்கன்னியமாய் சாட்சியாகி திகழோரும் நாமம் மனசென்றறிவாய் மைந்த நிர்மலன் அறைகின்ற மலமூத்திரங்கூப்பை சேரது இழிவாம் சுடலை செறி முதலாய் அளவில் மலமே ஊற்ற புவியோட கலங்கள் புகையாகின்ற புழுதி முதலாய் உரைகின்ற மலம் மேவும் நான்கு பூதத்தினுடனுரை கோழை சளிபித்தமும் ஒழுகின்ற மலமூத்திரம் முதலான மலம் ஒற்ற ஊனம் உரு ஸ்தூல தனுவுடு உருகின்ற காஷ பட்டலம் குரோத காமம் முதல் ஒழிவில் மலமுற்ற உற்ற சூக்ம உடலின்புடஞான அஜான மலமுரு ஜீவனுடனைந்து தொழில்கள் ஆதி நிறைகின்ற மலமுற்ற ஈசர்க்கும் வேறாகி நீன் மலமும் மற்றும் மிகவும் நிகழ்கின்ற ஞானானந்த வடிவான நாம் நேர்மலன் என்று கொள்வாய் சுத்தன் கொள்கின்ற ஜாதி வர்ண ஆசிரம மதனுடன் கூறதனதன் மதன்மம் கூடும் அதன்பொரு பயன் தாம் ஸ்வர்க நரகாதி குறைவிலதின் மிச்சமான உள்கின்ற கோட்டி பவம் முதல் தோட குற்றுமிக உலைகின்ற ஜீவருடனே உளகிருபயவதாரம் மார்ச்சரியம் முதலான குரு தொடகுற்ற ஈசன் என் ஜீவர் சங்கத்தசுத்தமொரு பூதங்கள் யாவுக்கும் வேறதான யாம் இவைகளுடனுற்று நின்றிடினாம் யமய சுத்தங்கள் எய்தாததாலும் வீழ்கின்ற இவைகள் நம்முடை விவர்த்தங்களாய் மேவிய உருதலானும் விமல சித்தாகின்ற நாம் சுத்தனென்னவே விளங்கிட அறிந்து கொள்ளே புத்தன் அறைதல் உருதானாயும் கூடி நின்றும் அறிவற்ற கடமாதிபூதாதிக்கும் முறை தனக்கோர் அறிவிலதாய் ஒன்றினோடே உருதலினால் அறிவனவே தோன்றுகின்ற குறைவுரு மூன்றுடல் ஜீவன் மாயைகட்கும் கூறலுறும் வேறாகி அவைகள் தம்மை கரையின்றி பிரகாசம் செய்து எப்போதும் घनभूतवडिवां नाम புத்தமாமே சர்வஜன் அறிதலுடன் அறிதல்லிலதாகியே மூவித அவஸ்தையொருங்கேயத்தையும் அறியாமையுடன் அறியாமையுடனறிவதாயிலகு சர்வபுத்தியாகின்ற ஞானத்தையோ அறியும் அவன் அறிவிலோன இலகும் உயிர்களாய் அமர் ஞாதுரு கந்தமையோ அவர்களின் நிவர்த்தி அதுவதற்காம் பலனும் எப்பொழுதுமே அருதியாயினதென அவஸ்தை மூன்றதனினம் அறிகின்ற வடிவமேனம் அளவில உருவானதாலும் ஏத்திரிபொடியை அழிவில் நாம் இலையாயின் அறிவறிலதாலும் நாம் சகல திரிபுடிகளையும் அறிகின்றதாலும் இவ்விதம் அனைத்தோயன அவஸ்தையும் அறியும் நாம் சர்வஜன் ஆகுமென்றறிகுவாயே பரமானந்தன் தனதானி அதி செல்வம் பிரியம் மது மதுயிரஜாதியால் நீங்கு காலை தவிராத கையூடைமை பிரியம் மது செலவாதி தன்னினாலோருபு காலை இனமான புத்திர ஆதி பிரியம் ஆபரணலுற்ற இளமதால் நீங்கு காலை இழிஸ்தூல உடல் பிரியம் அது புழுதியால் நீங்கில் இந்திரியம் பிரியமதுவும் பினமாம் பிராண கண்டமதான வாக்கினை பெறுபோதகன்று ஜீவன் பிரியம் மதுபும் காலை வீட்டை காலுமே பிரிய உருவான் கனமான ஆத்மாவை அன்றி ஒன்று இவ்விதம் காணாதபடியினாலும் கருதும் எக்காலுமே தானாக உற்ற நான் கழறு பரமானந்தனே கனவிஷயம் சுஷுப்தி ஸ்வர்க விஷயம் தன்னில் கான் சுகங்கள் தமை எதிர்த்த கரணம் தன்னில் தனது சுக பிரதிபிம்பமாக தானே தங்குதலாலும் சுஷுப்தி உபேட்சை நிஷ்டை துணு காலம் தனில் ஒதிக்கும் சுகங்கள் ஆத்ம சுகமானபடியால் தற்சுகம் அதின்றே பனுசுகங்கள் வரவேறு வழியில்லாதபடியாலும் பகர் நாம் என்று ஓர்வாய் அச்சலன் தூய் தற்றகிரகம் தேசம் வீட்டு அலைகின்ற ஸ்தூல உடல்லோலலோகம் சுழல்கின்ற இரு தேகம்புடன் மண்ணை வளையமாய் சூழ்ந்து அலைக்கின்றதாகி ஏகின்ற அரலக்னி இவை அசைக்கின்ற காலிவைகளுக்கிடமதாகி எய்துற்ற அம்பரம் பௌதிக சமஷ்டியோடு எல்லையில் இவையாவும் உடலாய் தோய்வுற்று மெய்யறிவுள்ளசைக்கின்ற ஈசனும் சொல்கின்ற வேகம் உடனே சுழல்கின்ற பறவை எனகீரைந்து திக்கினும் சூழ்கின்ற நூறு கோட்டி ஆய்வுற்ற கற்பங்களோடி மிக நாடிடினம் அளவை காணாதது ஆகி அங்கங்கு சாட்சியாய் அசைவீலாது அமரும் நாமச்சலன் என அறிகுபாயே நிர்குணன் சத்வமாம் குணதனில் ஈசனையும் ஆக்கீம் தகும் ராஜதந்தனில் ஜீவரையும் ஆக்கி அத்தமோ குணத்தில் உலகதையுமாக்கி அவைகள் தமை விரித்தடக்கி யுகங்கள் தோறும் விஸ்தரமாய் விளையாடல் செய்து கொண்டு விளங்கும் பிரதானத்திற்கதீதமாகியே சுத்த அதிஷ்டானமதாய் அபரிச்சின்ன சுகவடிவாய் உறும் நாம் நிர்குணன் என்று ஓர்வாய் நிர்விகல்பன் ஆகும் ஐயேழ் தத்துவமாம் விகற்பங்கட்கும் அப்பாலாய் அவையின் அதிஷ்டானமாகி ஏகமதாம் அத்வைத ஞானமாகி இருக்கின்ற நாம் தனில் தான் விகல்பமற்றேம் போகும் இவை தமிழ் கூடினாலும் பற்றாம் புகழ் நிமல ஸ்பட்டிகம் போல் விகல்பமற்று வேகவிலாகட்டம் ஆதிபுரம் வெயர் போல் இருக்கின்ற நாம் நிர்விகல்பனாகும் நிராகாரன் ஆகு வேலி உருவாகும் பிரமம் என்றும் அதற்குருவம் நாம் அங்கிலை என்றும் ஆம் முன் பின்னோட்புறமில் பிரம்மம் சாட்சியாகும் என்று மறிபடுதல் அக்திலாதில் ஏகமதாம் பிரம்மம் இதற்கு அநியமாகி இவை விளக்கும் அறிவும் நிராகாரம் என்றோ ஈரிரண்டு ஸ்ருதிகளும் குரலானும் இயல் கதிரை நடமனமுடனே நீண்ட சோக சீதாபாசனுக்கும் சித்து அதென்னும் தொடர்பால் வாழ் வெட்டு மணல் சூடும் கையில் தொடருதல் போலிலதே போலிலதேன சொல்லுருவரகி சொல்லுருவரகிதரன வேண்டுமோ என் சோகமில் புத்தியினாலும் நாமே உள்ளில் தோற்று போரி வேளி பொறியன் விஷயம் இன்றே தொடரவையை விளக்கும் அனுபவித்தினாலோ துகளின் நீராகாரன் நாம் எனவே ஓர்வாய் நித்தியமுக்தன் அயற்கருத்தாவாயுமே புஜி பவனாயம் அனுதினமும் அமர்தலாலே அதர்மத்தோடு தர்மம் அதனால் நிதம்பெத்தனையன்றி ஒரு காலு முக்தன் நயமாக அலன் என்று கர்ம காண்டத்தினில் நன்னம் ஆத்மா நாடு பிரம்மாதாவினுக்கம் அஜானத்தில் நவில் மலம் கண்மமதனால் உயரூதலில் பெத்தனாய் ஒருவன் ஞானத்தினில் உயர் முக்தனாவனென்றே உபாசனா காண்டத்தில் ஆத்மா இதென்று தான் ஜீவனுக்கும் அயலாகி நிர்விகார ஔவறிவதா எமக்காகும் பெந்த பெந்தத்தொடக்கும் அணுகல்லொரு காலத்துமில்லாத படியினால் அமர் நீத்திய முக்தனமே அநாதி முக்தன் ஆமயர்வில் மூவர் முதல் தேவர் ஷாலோக ஆதி என கற்பிதமாய் அழியும் முக்திக்கு ஏமமுறப்புறம்பாக சித்தித்தென்றும் எள்ளளவும் கிரகிக்க விடக்கூடாதாய் தோமறு சர்ச்சிற்சுக வடிவாம் தம்மை சுருதியினால் உணர்கின்றதனாதிமுக்தீன் ஆமதனால் ஏழைந்தின் மேலாம் நாமே அநாதிமுக்தன் என அகத்தில் அறிய வேண்டும் அச்சுதன் நழுவல் சுதம் நழுவாது அச்சுதம் அதாகும் நாடும் ஒரு நூற்றாண்டின் மேலிராமல் நழுவுகின்ற ஸ்தூலவுடல் பிரளயத்தில் நழுவுலிங்க உடல் பூத ஞானம் தன்னில் நழுவு அவித்யை மாயை பரஞ்சீவனாக நவிலும் மையேழுக்கு அயலாய் சுக்க சிற்சத்தாய் நழுவலில்லாத காலம் தானேயாக நன்னி விளங்கிடுதலின் அச்சுதன்னாமாகும் க்ஷேத்திரஜன் மூல அஞ்ஞான காரியமதாயமர்கின்ற மூன்று தனுவும் க்ஷேத்திரம் உன்னும் இதை அறிபவன் க்ஷேத்திரஜன் ஆகும் நீ மொழி அர்த்தம் அறியேன் எனல் சீலமில் பாவ ஒரு அஜானம் இது பரம் சித்தில் ஆரோபமாகி திகழ் அநாதி அதி எனச் சொல்வதாம் நான் என க்ஷேத்திரம் தன்னில்லுற்ற ஆலம்பமில்லறிவு அநாதியாய் உரு அத்தியாசமாம் பூர்வதேக ஆத்ம அனுபவமாம் பிராந்தி மேல் வருதேக ஆத்ம பிராந்தி கட்கும் மூலம் இது பிராந்தி மூல பிரமை அறிவின்மை மொழி க்ஷேத்திரம் மத்தியாசமும் மோகம் என நீக்கி அவ்வதிஷ்டானமாய் அறியும் மூரணியில் நாம் க்ஷேத்ரஜன் மனோவாச்சாம கோச்சரன் மலையும் மலம் என்னல் அந்த கரணம் வாக்கென்னல் மறுபு பத்து இந்திரியமாம் வருங்கிரு வகைக்கும் மிக எட்டொண பொருள் மனோவாச்சாம கோச்சரம் தான் அலைவில் பொருளிந்த விதம் ஆகுமேல் சூன்யம் அதாமேனில் ஸ்ரூதி பிரம்மம் அஸ்தி பாதி பிரியம் என்றும் அதை அறிபவனது ஆவன்றென்றும் இன்னம் எலையது அறவோதலின் பொருள் சூன்யம் அலவாயின் எட்டொணாது எவிதம் என்னில் எழுகின்ற த்ரீவித அவஸ்தை அறிகின்ற சித்து எலையுற்ற வாக்கு மனதில் அலைதல்லுரு அன்னவய எதிரேகம் அவையை அறி அறிபொருளாலாது அவையின் விஷயம் அல்லவாதலின் மனோபாச்சாம கோச்சரனாகும் நாம் என்ன அறிவாய் அவ்யாக்கிருத்தன் ஆற்றும் குரு நாமமோடு விபகரிக்கப்படுவது ஆம் பொருள் வியாக்கிருதமாம் அவையிலாது அவ்வியாக்கிருதமாம் இது ஜகம் மதன் காரண பிரம்மமா சாற்றும் வேதாந்தத்தினில் சாங்கியமாம் மதம் தனில் முக்குணங்களுற்ற தகவு பிரகிருதிக்கு முக்குணம் தாமுமே சமமுடன் அடங்கு காலை ஏற்று பிரதானமோடு அவ்யாக்கிருத்தம் உலகதன் மூலம் என்று சொல்வர் இருவகையினில் சர்வசத்தாய் சித்ததாய் இயலு சர்வஜ பிரமம் தோற்று உலகின் மூலமாம் அறிவில் பிரதானம் அது துகள் உலகின் மூலமாக சொல்லும் இவ்ஹேதுவால் சகமூலமான நான் துரிசில் அவ்யாக்கிருதனே அக்ஷரன் நாசமுரல் சரமற்றது அக்ஷரம் நூறாண்டு பிரளயம் ஞானம் அவையின் நாசம் நணுகின்ற மூவுடற்கு அதித சித்தானனாம் நந்தல் இலதாலக்ஷரம் காசின் மறுயுக்திச்சரம் எனல் வேதம் அதனினால் கழறு பொருள் அக்ஷரம்தான் கருதுமீ மாங்கி சங்கை முன்னுள்ள பொருள் காணலாம் புரியின்னதனால் ஆசின்மறை விதி நிஷேதத்தையும் கிரியையுற்று அதையுமே அறையும் என்னில் ஆரணம் புரிகினால் பிரம்மம் அறியப்படாதது விதி நிஷேதம் என்ன பேசும் அவையாலுராதிகிமிசையை இமிசையை செய்யவொணாது என்று தான் பேசல் போல பிரமமே நாம் என்ன அரியன கூறலால் பிரிவில் நாம் அக்ஷரம் தான் திருக்கு அறிவது திருக்காமதான்மாலாது தான் அமர் திருஷ்யங்களாத்மா அன்று உலோகாயத்தன் சங்கை அனம்பனிதை முதல் ஆன போகங்களெல்லாம் அறிந்து அனுபவிக்கையால் ஆகந்திரிக்கு என்னும் அவனையே ஷாருவாகன் அமரவே கண்டித்தல் இந்திரியம் இல்காலை அறிவு கெட்டொன்றையும் தான் அறிந்து அனுபவித்திடாதாலுமே இந்திரியம் அமர்காலை அறிவதாக ஆகமது இலகலாலாகம் அறிவென்று பொறி அறிந்திருக்கென்னும் அவனை அரிதத்துவாதி கண்டித்த அயனால் வழக்கற்றபடியே பிராணன் ஆத்மா அலாது இந்திரியங்கள் ஆத்மாவுமே என்றென்றுரைக்கும் அவனை அறிவு பாசகனுமே நீக்கல் அப்பிராண பொறிய ஆகம் முதல் யாவும் மனம் இல்லாவிடில் தோற்றாமையான் மனம் திருக்குமற்று அது திருஷ்யங்கள் என்னும் அவனையும் தார்க்கிகன் கண்டித்தல் புத்தியில்லாது விடின் மனது சலனம் அதனால் திரிக்கன்று புத்தியே அறிவு எண்ணம் அவனையும் புத்தனி கல் அறிதல் உருகாவும் சுஷுப்தியில் இலை சூன்யம் ஆத்மாவென்னவனை நவில் பட்டு ஆச்சாரியதுவமாத்மாவென்ற ஒருஞ்சுகம் அடைந்தனன் சுஷுப்தியில் என அரை ஜீவன் அறிவு என்பன் யாவரையும் நீ கல்வேதாந்தி அறிவின் ஜீவனே ஆதியாய் விஷயவரை இலகால் அறிவல்ல அவை அறியும் நாம் திருக்கே பிரத்யக் அகநோக்கமனதி நில்லகப்படும் வஸ்துவே பிரத்யக்கந்தராத்மா அவித்யாதிகளினால் ஜீவாதியாய் பராகுமாம் விற்பி வெளிநோக்கமாய் சுகம் ஈஷர் தேவர் சாஸ்திரம் எனும் விஷயங்கள் தமிழ் அலைந்து தோய்ந்து பருவம் சார்ந்து பரமோக்ஷத்தை நாடில் ஆத்மா மிகத்தகு நிரதிசய முக்தி என்ப என்பகர் ஸ்ருதி வாக்கிய உபதேசமுற்று உடல் பொறிகள் பல்கர்ணம் யாவும் நீக்கி பன்னிடம் பிரத்யக் விற்த்தி என்றொரு பெயர் பற்றியே தன்னை நோக்கி தகைமையொரு வெயிலின் விளக்கென குன்றியே சாட்சி மாத்திரமதாக ஜனிக்கின்ற விற்பி ஞானத்தையே காணும் நாம் தயங்கிட பிரத்யக்கே சின்மாத்திரன் ஜடமாகி அறிவற்று தோன்றுகின்ற ஜகங்களையும் செயற்கை அறிவாக உற்று மடமானதொரும் இயற்கை அறிவின் மூன்று வகையான உடல்களையும் இயற்கையான இடமான அறிவாகி காணா நின்ற இயல்பான தமக்கறிவே வடிவல்லாமல் திருடமா மற்றொரு வடிவம் இல்லாததால் நாம் சின்மாத்திரன் என என்றும் சிந்தை செய்வாய் சத்து நான் என மூன்றவஸ்தையின் உன்னோக்கமாய் தோன்றும் நாளேழ் தத்துவங்கள் வெளிநோக்காயிதென்று ஏனமுடன் தோற்றும் ஏழ் தத்துவங்கள் இருவகையாமை ஏழும் தினங்கள் தோறும் ஊனத்ரிவித அவஸ்தைகளினும் தோன்றி ஒழிகையினும் கூட ஒழியாமல் தானே ஹீனமிலா நித்தியமாய் நிலமையுற்று இருக்கின்ற நாமே சத்தென்று ஓர்வாய் நிரீஸ்வரர் வரமான பிரமாதி காரணை சுரரோடே வைஷவனரன்முதலதாய் மன்னு பரமாங்கிச நீருகரி ஈஷர் வகையுடன் விராட்டாதியாய் ஸ்திரமான சுத்தம் ஈராம் சக்தி பேதங்கள் செறி ஜீவராயிருந்து திகழிவருடன் சரியத இலக்க ஞானயோகங்களை செய்த திகழ் ஐங்கரன் வேலன்னாதியாம் நூதன ஈஸ்வரர் மிக கருதி வரினில் பாதியாய் கதிர்ஞான யோகம் செய் நந்தி சண்டி ஈஷாதிகன யோகி கட்கும் வேராய் உரமானனமில்லவர்கள் ஓரோர் காலங்கனில்லுதிப்பதால் உண்மையலதால் உயர்வாம கண்ட சீத்து உருவம் ஆகின்ற நாம் குரு நிரீஸ்வரனாமே நிர்ஜீவன் ஜீவன் தொழிதல் நீர் ஜீவனாம் ஜீவனாய் செரி பொருள் அவித்யை தன்னில் சே பிரதிபிம்பித சிதபாஷனவன் அளவில் ஜென்மம் நற்கர்மமுற்றே பாவமரு சித்த சுத்தியையொற்ற உற்று உபாசனை பல ஜென்மம் உற்ற அதனால் பகரும் ஏகாகிரமடைந்து சாதனமுடன் பரமதேசிகனையுற்றே தாவில் ஷவண மனநமெனி தியாசன சமாதி சாட்சா்காரமும் தடையற செய்துரும் அஜானமும் பஞ்சவிததகு பிரம்மமும் தவிர்த்து ஜீவத்வம் கெட்டு விம்பசை தன்னிய சித்து மாத்திரமதாக செரிகின்றதால் யாம் நிர்ஜீவன் என்னவே தெளிவுடன் அறிந்து கொள்ளே நிஷ்பிரகிருதி பிரகிருத்தியின்மை நிஷ்பிரகிருதி சாங்கியன் பெரு சங்கை ஜீவ ஆதியை பிரகிருதி முக்குண துண்டு பணி நெற்கையில் பிரம்மம் நிஷ்பிரகிருதியவிதம் விரவு கயிராதிகளை அன்றியே சற்பிரவு கயிராதிகளை அன்றியே சர்ப ஆதிமேவாதின் வாக்கு மாத்திரம் விலங்கு மூல பிரகிருதி பிரமத்தை விட அற்பம் வேரில் எனும் யுக்தியாலும் திறனவு கனவு ஜகம் யாவும் அதை அறிகின்ற சித்தாக அழிதல் கண்டும் சித் தின்வேராயறிந்தவனாத்ம பிரம்மதி செய்கின்ற பாவி என்றும் பரமிலவையாவும் நமது ஒருவென்று கண்டவன் பரபிரமென்றும் வேதம் பன்னலாலும் ஸ்திர பிரம்மமாகின்ற நாம் பகரும் நிஷ்பிரகிருத்தியே அசம்சாரி வரமில் சம்ஹாரம் இல்லோன் அசம்சாரியாய் வர்ண ஆசிரமங்களும் மறுவி இவை குறிய தர்ம அதர்ம பேதமும் வரும் இவற்றின்பமதார் தரு சொர்க்கம் நரகாதியும் அவற்றின் சேஷ ஜனன மரணாதியாவோ சம்சாரமாகும் இது தனுவை நாம் இன்றிடில் தன்னை ஊறும் இவ்வூடற்கு ஸ்திரமறுபும் நாம் அந்யம் என அறிந்து இவ்விதம் தேர்ச்சி தபாஷனுக்கே சிறிதும் இலை இவனையும் உடலையும் பொய்யன தேர்ந்து இவர் கதிதமான பிரம்மம் அகமென அறிந்துரும் எமக்கு அற்பமும் பந்த சம்சாரம் இல்லார் பெற்றியார் சுத்த சித்தாகின்ற நாம் மிக பேண சம்சாரியாமே அபெத்தன் கட் துண்டவன் பெத்தனது வீலன் அபத்தனாம் கழ்வன் கயிற்றினாலே கட்டுண்டல் போல் பிரம்மம் நாம் எனும் புத்தியை மறைத்துமே களவு செய்த திட்ட அஜானம் அது வந்த உடனே அகம் தேகம் ஏன மானித்தீடம் திருடனம் புண்ணிய பாபம் குரோத காம ஆதித்திய பாஷங்களாலும் கட்டுண்பன போது துக்க துக்க பய ஜன்மம் கணக்கீலாது உண்டு பரநல் கருணையின் மெய்ஞானம் வந்துடன் மானம் அற்றபின் கனபெந்த துன்பவர்க்கும் விட்டு ஒழிதலாலும் உடல் உலகினான் மட்டிடாவியன கண்ட அனந்தமாய் மேவு எமக்கொரு பெந்தமும் இல்லை ஆதலான் மிக நாம் அபத்த நிறவயவன் அத்தனூரு சரணாதி அவயவமும் உடைத்தாகி அமர்கின்ற மூவூடர்க்கும் அநியமயாக்காய உருவமாய் மூவித அவஸ்தையின் கரியதாக என் தனக்கு ஏற்கெனவோர் அவயவம் நின்றிடாதாலும் நம் போல் நிகழ்வுண்மை அல்லாது தன்னது அவயவம் என்ன நேர்கின்ற பொருளும் பொருளுமன்றி சுத்தம் ஊரும் நம்மினில் கற்பேதம் அதாகியே தோற்றல்லுறும் உலகமதனை தொட்டுமே அவயவம் இல்லாததாலும் இவ்விதம் துகளுட் உபயவகையாய் சத்தமுறும் அவயவம் சற்றுமே சாந்திடா தகு தன்மையோடு தானே தானாயிருக்கின்ற நாம் நிறவயவன் என சந்ததமும் எண்ணுவாயே அபரோக்ஷன் ஆதாரமாம் கர்ம காண்டத்தில் ஓதும் அதர்ம தர்மம் அதன் பலன்கள் பக்தி காண்டத்து ஓதல் உரு தேவதயம் பரோக்ஷமாகும் உயர் ஞான காண்டத்தில் ஓது பிரம்மம் கேதமுறும் அவை போல பரோக்ஷமின்றி கேட்டவுடன் தானாக கிளர்தலாலே ஏதும் இலாது இப்படி எப்போதும் தானாய் இருக்கும் நான் அபரோக்ஷன் என்னலாகும் ஸ்வயம் அறைய ஸ்வயம் தானாயிருத்தல் எவிதம் என்னில் அஜான காலத்தில் அநியமாகீர் மறைவிலதாயிலகியேழ் தத்துவமும் ஞானம் மறுவின பின்தானலவாய் தள்ளலுற்ற அறிவிலதாம் தத்துவங்கள் இருபத்தெட்டும் ஆக முப்பத்தைந்தினுக்கும் அப்பாலுற்ற இரவின் முப்பத்தாறாம் தத்துவம் எப்போதும் யாமாக இலகலின் நாம் ஸ்வயம் என்றோர்வாய் அகேயன் இது வென்று தள்ளல்லூரல் ஏயம் அகுதின்மை அது அகேயம் அது எங்கெனமெனில் இயமூர்த்தமுடமூர்த்தம் குபய ரூபம் உண்டால் இதை அறிந்திது வல்ல அல்ல என்றறி என்ன இசை ஸ்ருதி சொன்னபடியே இயல் பிரம்மம் அதனுடைய சச்சிதானந்தமாய் எய்தமூர்த்தங்கள் உடனே கதவுலகமூர்த்தத்தையும் ஸ்ருதியாதியால் சோதித்தறிந்து கொண்டு சொல்லும் இது பாம்பல்ல அல்ல என்று அறிதல் போல் துகள் அபரமார்த்தமாகியேன் அதமதுரும் ஏயமாம உலகயல அளவென்றகற்றி நற்பரமர்த்தமாய் அறிவான் நாம கேயன் என காணலமாகையல் நாம கேயன் அனுபாதேயன் அடைகின்ற போருள் ஊபாதேயம் அனுபாதேயம் அடையப்பட பொருள் அது எவ்விதம் மாமேனில் கர்ம காண்டத்தினில் சொர்க்காதி ஆனந்தமே விரும்பி திடமதுடன் நித்யாதி நால் வகை கர்மமும் செய்தோளோன பலத்தை சிறுவன் பக்தி காண்டத்தினில் சிவனாதி தேவர்களை மந்திர ஆதியால் இடையற உபாசன ஆதிகள் புரிந்தோன் பதமது எனு முக்தி அடைவன் நித்ய எழின் முக்தி இச்சையால் ஷவணாதி செய்தோளோர்க்கு இயலு பலம் பலம் போல் அடையப்படும் பொருளாலாதேர் கனவே ஒற்றதாமாக உருகின்றதனால் அவஸ்தையின் கரியதா எப்போதுமேவோம் நாம் அனுபதேய நாமே அப்ரவிர்த்தன் ஏற்று பிரவிர்த்தம் மற்றவன் அப்ரவிர்த்தனாம் எவிதம் எனில் வங்கம் மதனில் எகினோர் ககல் கரை மரங்கள் ஏகுதல் அலாது ஏக கப்பலில் உற்றத்தான் தோற்றவையே காது போலேனில் தோற்றினம் தோனும் மனதின் மாறிய நல் போல் தொழிலகங்காரம் உரினம் ஆத்ம திருஷ்டியினில் ஒரு தொழில் நமக்கின்மையானும் தூற்றகங்காரம் அது ஒழிந்திருந்தாலும் நம் ஸ்வய திருஷ்டி தனில் நிவர்த்தேன் தொழிலை அஃது உறுதலானும் அதின் கண்ணதாய் தோற்று உபய தொழில் குறித்தும் ஆற்றும் நம் திருஷ்டியிலோர் பிரவர்த்தி யான் தொழிலும் மாம் எம கணுகள் இலதால் அவ்விரு வகைக்கும் அமர் சாட்சியாக தொடக்கு அற்ற நாம பிரவிர்த்தன் சிவன் இலகு சிவன் என்னுமது நான்காவதாம் பொருள் எவ்விதமெனில் ஒன்றுதிக்கில் இலகலற்ற ஒன்றொழிதலுறும் வஸ்தாத்ரய இயலு ஜகம் மூன்றினுக்கும் இலகு கரியாகியே நான் கதாம் பொருளதாய் இலையில் அத்வைத சித்தாய் இலகி உருகின்ற தாம் சிவன் அன்ன அனுதினமும் ஹிருதய துண்ணுவாயே அமிர்தன் ஆகின்ற மரணமிலாது அமிர்தம் யோகா அமிர்தமொடு தேவாமிருதம் புஜித்தே சாகின்றோ நலனென்றேயுற்ற பேரோ சாரீஷர் பிரளயத்தில் நசித்தல் போல ஏக ஆனந்த சித்து நாமென்று இலகலுறும் மோக்ஷ அமிர்தத்தையுற்றோன் சோகமுடன் ஒரு காலம் நசியாதால் நாம் சொல்கின்ற அமர்தன் என துணிந்து கொள்ளே நிரூபன் உருவமில்லாதவன் நிரூபணமே விதம் எனிலுருபூத பௌதீகங்கட்கே உருவம் உண்டிவையை எரிசக்ஷு அருவம் என்பர் சிலர் இவை இயக்குமனமே அருவம் என்று அறிவர் அதன் வியாபாரத்தை அறிபுத்தி அருவம் என்பர் அப்புத்தி கர்த்தத்வ போக்தத்துவங்கள் தமையறிகின்ற சிவனவனை அருவென்பர் ஜீவனையும் உண்டு பண்ணி ஆட்டியுமடக்கி வாசனையதாக அமரும் மூல பிரகிருதி அருவென்பர் அதனின கதித்தமாயிவைகளுடைய விரிவோடு காதிகட்கு அமர் சாட்சி ஆகவே மேவியே உருகின்ற நாம் விளங்கவே தோன்றினம் காணோனா தன்மையின் மிளிர்கின்ற நிரூபணாமே சாந்தன் விறகினில் அக்னி விறகை சுட்டு விஞ்சாமல் வீதலின்மை சுருதியாலும் பிரகிருதி புருஷயோகத்தினாலும் பிறந்த அகண்டாகார விருத்தி ஞானம் நிறை பிரம்மத்தினின் வேணாம் பகுதிபூமாம் நிகழ்சாஸ்திரவாதிகளைச் சுட்டுத்தானும் ஒரு கரியாயுற்றனமில்லே இறத்தலாலே உலகமில்லாம் சாந்தன் என ஓர்வாயே அபயன் பயம் மற்றோன் அபயனாம் ஒன்றுக்கு ஒன்று பயமுற்று மிருக பக்ஷி மனுஷர் மன்னர் மயலின் முனி முனிசுரரசுரர் உலோகபாலர் மாலரனே முதலான பெயர்களாலும் ஸ்வயம் சித்தாம கண்டனமை அறுக்க பெட்ட சுடனனைக்க பிடிக்க அடைக்கப்படாதால் இயலும் ஒரு பயம் அதுவுமற்றே உற்ற எழிலான நாம பயன் என ஓர்வாய் நித்யானந்தன் ஈனவிடம் கூறும் தேனின்னோரூர்கள் சிமைநல் ராஜ்யமதாழ்வர் சுகமும் எதிரியனல் வியாதி உட்பீடை மழை சோரர் காற்றிடியாதி துன்பம் உரலால் ஆனந்தமென்னல் கூடாது ராஜ்யம் முழுதும் ஆளுதலும் நூறு வயதும் அரோகதிடகாத்திரமும் மதியாம் லக்ஷணமடைந்தவர் குற்றமனூஷ ஆனந்தம் உண்டிதனின் நூறு நூறு அதிகமயறிவரையில் உற்ற சுகமும் அமரு காலந்தரத்தழிதலால் இத்தனையும் அமர்வாயை என்று தள்ளி ஊனமுருவாந்தி பணுமச்சனம் எனவே விட்டு ஒரு காலும் மாறலிலதாய் உலகண்ட ஆனந்தமே உருவான நாம் ஒப்பில் நித்யானந்த நிர்விஷயன் பிரிவ தமுரு நாம உலகு சச்சிச்சோக பிரமமாயிலகலானும் பிரம்மத்தின் கூமே விஷயமாயறிய ஒரு பின்ன சக்தி இன்மையானும் பிரம்ம உருவாம் நமக்கு காலும் விஷயம் இலை பெரு விஷயம் வந்தது என்ன பிறங்கிலும் புத்திராதி துக்க சுகம் அவையிலோன் பெறுதல் போல் தோன்றினாலும் தர விவேகத்தினால் பார்த்த உடனே அவைகள் தகும் அவர்கிலது போல சத்து மாத்திரமாகவே கண்ட பொழுதிலே சத்தையே அன்றி உலகம் விரிவாக வந்ததும் போனதுமில என்று விஷயம் ஒரு பற்று என்னாலும் விமல ஆத்மாவினக்கில்லாததால் யாமேவு நேர்விஷயனாமே பழையோன் முன்னும் இழிதூலதனுபுதித்து நூறாய் மொழிகின்ற வருஷமதில்லயமாதற்கு முன்னும் சூக்ம உடலம் சிருஷ்டி தன்னின் முளைத்தது தான் பிரளயத்தில்லயமாதற்கு முன்னும் விஷிட்டர்கள் ஞானம் தன்னினாலே முடிகின்ற லயமதனை அடைதலுக்கும் முன்னும் நாம் இருக்கின்றபடியினாலே முரணரனாம் பழையோ நின்றகத்தில் தேர்வாய் புராதனன் பிழைதல் பூர்ணம் சமஷ்டி என்மேடல் தான் மூன்றும் தளிர்தல் புறமிந்த ஷார் மூன்று புறத்திலும் நாம் அளவு பட வடிவான அதிஷ்டானமாயிருந்து விளையாடும் அதனால் நாம் விளங்கு புராதனாமே சூன்யன் சகலமுமே சிற்சடங்களாக தங்கும் சடங்களெல்லாம் சத்தன்றிய போதும் தான் மிகவும் அசத்தானபடியாலும் சித் துமேவும் லக்ஷணமும் லட்சியத்திலின்றி புகழும் லட்சியமும் லட்சணத்திலின்றி போகின்றபடியாலும் அதற்கப்பாலே பகரும் ஒரு வஸ்துவும் இல்லாததாலும் நாமே பழமறை சொல் சூன்யன் என்றறிந்து கொள்ளே மகாசூன்யன் அவ்விதமாம் சூன்யமும் அறிவில் சூன்யமாம் எனவே அபவமாயறிகையாலே அவ்விதமாயதையறிவும் ஞானம் தானும் அமர் ஞானம் அபாவ அனுபவத்தினில் தான் அவ்விதமே இலதால் அவ்வறிவினோடே அமரு சூன்யமும் போய் அயல் ஒன்றும் தான் செவ்வி பெற இல்லாதபடியினால் நாம் செரியம் மகாசூன்யனென்றறிய வேண்டும் நிவிர்த்தன் ஆர் பஞ்சபூத பிரபஞ்ச விஷயங்கள் நாமன்று என்று நீங்களாலே ஐந்து விஷய ஔவிகாரங்களும் ஸ்தூலதனு அன்று நாமதலாலே சார்ஜனனம் மரணம் மூப்பௌ வந்த வாலிபம் ஜரை முதல் விகாரம் அவையும் தகசூக்மதனோபுமகம் மலதால் மரபாதி சங்கல்பம் மாதியாக சேர்விகாரங்களும் அவித்யோடு உருகின்ற ஜீவன் நகமன்றதாலே செரியும் அறிவு அறியாமை மோதல் விகாரங்களும் தீகழ்மாயையுற்ற ஈசன் நேரகமலாததால் சர்வஜன் நாதியோடு நிகழைந்து தொழில்களான நிறைவிகாரங்களும் நமக்கில்லையாதலேன் நிவிர்த்தன் நாம் என்ன அறிவாய் அகாமன் மயிர் நகம் தோல் நீர் ரத்தவோடு கோழை சீ மல ஜலம் தசை பீழையும் வழும்பஸ்தி சூக்லம் நரம்பழுக்காம் வேர்வை வனமில் குறும்பியாதி செய்யிருற்ற இவைகளை கேட்கினும் தொடுகினம் சீயன அறுவருப்ப தீண்டிடில் தானமே செய்ய வேண்டிடுதலால் சேர்கணில் கண்டவுடனே நயமிலாறுவர் புண்ணிவோ காலத்தை நன்னலாலறுவறுப்பு நாற்றமும் துர்கந்தம் ஆதலால் ஆக்ரணம் நன்னலிலறுவறுப்பு வியமில் இவை உறும்ப நிதைத்தனை மேவினால் நிந்தை வியாதி துன்புறுதலானும் மேவும் இத்தோஷம் எல்லாம் அறிந்ததில் இச்சை விடுதலினாக்காமன்னாமே அலோபன் தேக்கி என்று கேட்டு வந்த பேர்கள் தமக்கு இல்லையனாது எந்த நாளும் சோகமின்றி கொடுப்பவனே ஈகை உடையோன் என்ன சொல்வர் ஞானி தாகமின்றி தனதிடத்துள்ளவைகளையும் தன்னையுமே தனையுற்றோர்கட்கு ஈகையினால் நாம் மிகவும் அலோபன் என அனுதினமும் எண்ணுவாயே உன்னதன் அதிகமதாம் ஜீவனினும் மூல தேகம் அதில் அதிகம் சூக்ம உடல் ஸ்தூல தேகம் அதின் அதிகம் அதின் அதிகம் பஞ்சபூதம் அதினதிகம் மாயை அதினதிகமீஷன் அதினதிகம் பிரம்மம் இந்த பிரமமே நாம் ஆனதனால் நாம் அவைகள் அனைத்தினும் தான் அதிகம் நமிலும் அதிகமிலாததாலே அமர்நாமே உன்னதன் என்றறிந்து கொள்ளே அக்ரோதன் கர்மமுடு கர்த்தாவிடம் அதாயும் கருது பஞ்சபூதங்களிடம் அதாயும் தொன்மை சுகதுக்கம் அவை வரினும் சுற்றம் சோரருடன் மிகம் அரசஜனங்கள் தேகம் வன்மை பசு புன்மிருக ஜந்து பீட்டை வகை வகையாய கவிதம் வந்த போதும் மின்மனதில் தாக்கினும் நம்மிடத்தில் தாக்காவிதம் அதனால் அக்ரோ தன்னாமென்று ஓர்வாய் நிதித்தியாசன யுக்தி முற்றிற்று சமாதி யுக்தி நித்யன் பிரிவுறும் எத்தேசத்தும் எக்காலத்தும் பெருவானம் ஒரு படித்தாய் உரல் போல் சொத்த பரியந்தம் உள அகில பிரபஞ்சத்தில் பஞ்சவித கோஷம் உளவிடங்களெல்லாம் விரிவுறும் அக்கோஷத்தை காண்பானாயாம் மேவியே எப்போதும் இருத்தலாலே இருதலின் நாம் நித்தியனென்று எக்காலத்தும் இதயத்தில் அவ்விதமாய் எண்ணுவாயே சர்வகதன் ஸ்திதசாட்சிதனில் ஏகதேச கற்பிதமாய் செரிமாயை ஈசரிவரில் திகழேகதேசகற்பிதமாம் விராட்டாதிசேர்கின்ற ஐந்துவத்தை இதிலேகதேசகற்பிதம் ஐந்து பூதங்கள் இதிலேகதேசம் உலகம் இதிலேகதேச கற்பிதமாம் தேசங்கள் இதிலேகதேசம் ஊர்கள் இதிலேக தேசமாங்கிரகங்கள் ஏ கிரகம் இதிலேக தேசம் உடல்கள் இதிலேக தேசமாம் இந்திரியம் இவ்விதமாயணம் ஒன்றோடொன்று கூட சுத உலகம் முழுதினையும் அறிகின்ற அறிவதே ஸ்வரூபமாயெங்கும் நிறைவாய் சூழ்ந்துரைதலால் யாம் சர்வகதன் நாமென துணிவாக எண்ணோபாயே சர்வாதாரன் யவம் அவித்யை விசிட்டனுக்கு ஆதாரம் சூக்மம் இதற்கு ஆதாரம் ஸ்தூல உடல் அநேக விவித உடற்காதாரம் விராட்டே ஆதி மிளிர்ஜகங்கள் அவைக்கு இடந்தான் மாயை ஈசன் அவர் தமக்காதாரமாக சச்சிதானந்தமாயிருக்கும் நம்மிடத்தில் கவிழ்தல்லுறும் இவைகள் எலாம் ஏகதேச கற்பிதம் மாதலில் நாமே சர்வாதாரன் நிராதாரன் ஆதாரம் என்று முன் சொல் அவிதம் ஈஸ்வரன் அந்தத்துக்கு ஆதாரமாக உற்ற அழிவரும் எமக்கு வேறோர் ஆதாரமில்லாதாலும் அலைதலில் யாமெமக்கே ஆதாரமானதாலும் அகம் நிராதாரனாமே ஆதி இயல் இயல்புடல்களுக்கு ஆதிபூதம் அதிவை காதி எண்ணம் விக்ஷேபசக்தி இது தனக்காதாரமாயையோட வித்யைகள் இவைக்கெல்லாமாதீவஸ்தாய் ஸ்வயச்சித்ததாகவே உருகின்றதாலம் ஒரு சூக்ம உடல் உற்ற போதே தோற்றி தோற்றியழிபல் கோடி ஸ்தூல தனு ஒரு மூல துகழுடலுற்ற பொழுதின் அயசிருஷ்டியில் புதி தழி கோடி சூக்மதனு நவில்கின்ற ஜீவனுக்கும் நாடும் உற்பத்தில் இல்லாததால் அதியன நண்ணியே ஜீவன் முக்தீர் அயலிலாது உற்றவுடன் ஏகின்றதால் அந்தமாகின்ற ஜீவனுக்கும் அநியமாயித்தனைக்கும் முதல் பொருளானதாலும் நாமாதியாமே அநாதி இப்படியே எவைகளுக்குமாதியான யமக்கு ஆதியிலதாலும் அநாதி என்று செப்பு கர்மம் அஜானம் வேதம் ஈசன் ஜீவனெனும் உபாதி சித்தாய் உறும் ஜகத்துக்கு அப்பில் நிருபாதி சித்தாம் பிரம்மம் மாறில் கற்பிதமாம் அநாதி ஐந்து நொக்கும் மூல தப்பரு சித்தினுக்காதியிலதால் அந்த சைத்தன்யமான நாம் அநாதியாமே விபு இதமறு விசிஷ்டனினும் விபு சூக்ம உடல் இதனில் இழி ஸ்தூல உடலம் விபுவாம் இது தனினும் விரிவு பார் இதனினும் விரிவு நெறிது தனினம் விரிவு கனலாம் இது தனினும் காற்று விரிவு இதனினும் ககனம் விரிவு இது தனின் இரண்ய கர்ப்பம் எய்தும் விரிவு இதனின் அவ்வியாக்கிருதம் விரிவாகும் இதனின் அவ்வக்தம் விபுமாம் இதனினும் சுத்தம் விரிவு இவைகள் தன்மாலுமட்டிடவோனாதே விரிந்த எழின்மாயையுரு ஈஷரவராலும் மட்டிடவும் இயலாதனந்த விரிவாய் இத மதுரும் மத்தி பாதி பிரியமாம் நமிலும் எய்து மற்றொன்று பெரிதாய் எம்மை மட்டு கட்ட ஒன்று இல்லாததால் என்றும் நாம் விபுவதமே மகத்து அவதாவரத்தின் அறிவான் மகத்து ஆனமிருகாதியதில் நீஷாதே அவர்களினும் நான்கு வர்ணத்தரவரில் கர்மியவனில் தீட்சிதர்களாம் அவரினிலூபாஷகர்கள் இவரில் ரிஷியவரில் பிதிரவர் தமிழும் உலக பாலர் அவரினில் பூதபதி அவரின் வைஸ்வானரநாதி அவரில் புருஷராம் அவரின் குமரர் மே மகத்தாகும் நத்தேவி தேவன் அவர்கள் இருவர்க்கும் பிராணபூதவாகி அவர்களால் பக்தி பண்ண அவமறு மகத்துவம் மதுரும் எமக்கு அதிக சமனாம் வஸ்து இல்லாமல்லாமே அமர்கின்ற யாவையினும் அதிசயதித்தவன் ஆதலான் மகத்து ஆகும் நாமே நிரஞ்சனன் பகர் முழுகினவன் உடலில் அந்நீர் பற்றலென பற்றியிடக் காணாமல் தான் சகல ஜகத்துட்புறம்பும் நிறைந்து நின்ற தம்மிடத்திலே எழுந்தியிருக்கா நின்ற புகழவஸ்தை மூன்றினுமே காணலுற்ற பொருவில் சுத்த பரியந்த ஜகத்தினோடே இகலுறு பற்றுற்று வெளி போல் தொடக்கற்றிருக்கும் நாம் நிரஞ்சனன் என்று எண்ணுவாயே காரணன் அவ்விரும் மூவகை உடலினுக்கும் மூலம் கர்மம் மைபூதமவை கண்மூலம் அமர் சூக்ம பௌதிகமவை கண்மூலம் அது அவித்யுரு ஜீவனோடு நவமாயையுரு ஈசன் அவர்களுக்கு அதிகமாய் நவையில் சைத்தன்யம் நாமே நண்ணு காரணமானதாலுனர் நற்சச்சிதானந்தமாம் நம்மை விட்டு பவமான காரியம் தாம் உலகின கயல் படிவம் இல்லாமையானும் பகரு காரண உருவமாகின்ற நம்முடைய படிவமே பல்வகையதாம் நபயானகாரிய ஜகத்தீனுக்கு உருவமனன்னுற்றதாலும் மிகவும் நாடுற்ற சகலத்தினுக்கும் அனுதினமும் தாம் நவிலு காரணமாகுமே அகாரணன் இப்படி சகலத்தினுக்கும் இலங்கு காரணமாய் உறும் தப்பில்லற்கொரு காரணம் இலதாலும் மெய்யுணர்வு இன்பமாய் உப்பில் நாம் சகலத்தின் மூல உருவம் ஆயினதாலுமே எய்பில அகமே அகாரணன் என்னவே நிதம் எண்ணோமாய் சாட்சி அகில சக கிரியையாதித்த சனிதானம் மானதை மூலமாக அமர்தல் போல் சர்வ இந்திரிய ஜக தொழில்களும் அசைவில்லை தன்னியத்தில் விகலம் இல்லாததோர் சந்நிதானம் கொண்டே விதம் விதமாக மிகவும் விரிவாய் நடக்கினம் இலகு கரியாகவே வேவும் நாம் நாம் ஆகவும் திகழு பிரவர்த்தியம் நிவிற்த்தியும் செய்யாது சேர்கின்ற ஒன்றினாலும் செய்வித்தல் இல்லாது மத்தியஸ்தனாகவே தினம் இவையை நாடி நின்று துகழில கனலி போல் சகலவித தொழிலையும் தோற்றுவிக்கின்ற அதுவே ஸ்வரூபமாம் நாம் சர்வசாட்சி என்ற அனுதினம் துய் மனத்தின் எண்ணுவாயே ஸ்தானு அலையினும் மனது புரியலையாத ஸ்தூல உடலவை கோடி அலையினும் தான் அலைவில் பூதங்களவை அசையினம் அசையாமலமரினும் அசைதல் போல அலை சூர்யாதிமண்டலமிதனில் அலைவைஸ்வானரநாதீகிவிதம் அலைசூத்தவரை உலகோர்த்தனுவாக நாம் என்ன அபிமானம் ஊற்றறிவீனில் அலைதல்லுருமிஷ அவரினம் வேறதாகவே அறிவதனின் மறு சிருஷ்டே ஆக்கியலை குமரராதியர் இத்தனைக்குமே அமருதனாக இலகி அலகில் இத்தனை சலனமதனோடு கூடியும் அசையாமலிந்த யாவின் அலைவினுக்கும் கரியதாக நிறைச்சை தன்யம் ஆனதம் ஸ்தாணுவமே பரிபூரணம் அப்பினால் கட்டம் அதை பூரித்தல் போலவே அனமயம் பிராணன் அதனால் அது மனோகோஷத்தினால் அது விஜானமயமாம் கோஷமதனாலதும் செப் பொம் ஆனந்தமயமதனால் பூரித்தல் சேர்ந்து நல் ஜீவன்னதனால் சேர்பூரிதம் பஞ்சகோஷங்களவையினால் திகழ் பஞ்சபூதம் நிறைவாம் தப்பலில்லவையினால் பூரித்தலூரு ஜகம் ஜகமதினம் எங்கும் நிறைவாய் சார்கின்ற மாயா விசிஷ்டரும் நமால் மிக தாழ்வில் பூரித்தலுற்று துப்புடைய நம்மினம் வேறு பரிபூரணம் தோன்றுதலில்லாத அதனால் சொல்லு பரிபூரணம் நாம் என்னவே நிதம் சுகமுடன் அறிந்து கொள்ளே அனந்தன் உடல் பொறிகள் தமின் மிகவும் விரிவதான உட்கரணாதிகட்கும் அந்தமே உடைத்தாய் அடரும் அந்த கரண ஆதியாலும் எட்டி அறிய ஒணாவிரி பஞ்சபூதங்கட்கும் திருடமாயா விசிஷ்டருக்கும் காலபேதோ தேசபேதங்களினாலந்தம் தன்னை இடமாக காண்கினுமே அந்தமின்றி இயல் சாட்சியான நாம் அனந்தனாமே சர்வசமன் அகில உன்னத சூத்தம் அதில் ஒன்றினுக்கு ஒன்று அதம்பத்தில் ஒன்று குறைவாய் அல்கிய சக்தியும் பினமா மகத்து முதலாக்கிடினை அந்த முலகோடு இகல் தேவபாகமம் மனுஷபாகமம் என்ன எய்து பூதங்களுடனே இழியதன் மமத்தி உத்தமமான பிரம்மன் முதலைது தம்பாந்த உடல்கள் சுகஜானி யோகியோடு உபாசகன் கண்மியாய் தோற்றல் உரு ஜீவராதி சொல்லி சங்கீரதாய் தாரதர்மியமோட துலங்கு வத்யாவீனும் தான் இகலில் சத்தாகாரமாய் தாரதன்யமது எய்தாமல் எப்பொழுதுமே இருக்கின்ற சைத்தன்யமான நாமே என்றும் இயல் சர்வசமனாகுமே சர்வ அதிஷ்டானன் அதிஷ்டானம் சூக்ம உடல் விசிஷ்டனுக்கும் அமர் ஸ்தூல தனுக்கள் அவைக்கும் பூதங்கள் அதிஷ்டானம் அவைக்கும் அதிஷ்டானம் மாயை அமரீஷனம் கிளிஞ்சில் வெள்ளி போல உதித்தல்லுருவாக்கு மாத்திரமல்லாமல் உளதிஷ்டானம் தவிர ஒன்றியில்லென்றே மதித்திட நிர்ணயம் பிறந்த அதனால் சித்தாய் வயங்கிட நாம் சர்வ அதிஷ்டானமாமே அகண்டன் அவை காலம் மாதியால் கண்டிதம்புராத அறிவாக நாமே அகண்டன் நவிலும் மற்றொரு யுக்தி உலகர் நிர்ணயம் மருகர் நணுபுத்தராகமத்தும் அவை தேவராகமத்தவை பிரம்மன் அரி ஈஷராகமத்து அவை புராணத்து அவை பாரதத்தவையும் நீதிஷாரத்தவையும் அறைகின்ற கர்ம காண்டத்து அவை உபாசன காண்டம் அவை யாவும் உபனிஷதம் அவைகளால் கண்டித்தலாம் அவை நிர்ணயம் செய்யறியமை ஒன்று கண்டிக்க ஆகாததாலும் ஆக எவமில் உபனிஷதத்தில் அதித பிரமாணம் வேறு இல்லாதபடியினாலும் யாவு பிரமாணத்தினுக்கும் அவை முடியாதலாலும் யாமே அகண்டன் அபரிச்சின்னன் ஒருவருக்கொருவர்கள் பரிச்சின்னமாய் பிரிவொடு ஒளிர் ஜீவரொன்றினுக்கு ஒன்று உரு பரிச்சின்னமாய் நாலைந்து தத்துவத்து உடன் மிக தோற்று சூக்ம சரீரங்களாம் இவைகளை குறித்து அபரிச்சின்னமாய் தனக்குள்ளாறு தத்துவமாக பரிச்சின்னமாம் ஸ்தூலதனுக்கள் இவையை குறித்து பரிச்சின்னமின்றி ஒளிர் பூதங்கள் இவைகளை பற்றி அபரிச்சின்னமாய் பனுமாயையுருவீசனம் சாட்சியாகவே பகரு நம்மை குறித்து பரிச்சின்னமான அதனாலுமே நம்மிலும் பரிச்சின்னமற்றது ஒன்று பன்னகிலதாலும் அபரிச்சின்னன் நாமென பரிவினொடும் அறிகுவாயே அனாவிருத்தன் தாபம் புரும் விசிஷ்டனை ஆபரித்தல் சூக்ம ஷரீரம் கீதையாபரித்தல் ஸ்தூல தேகம் சோபமுறும் ஸ்தூலதனுக்களையும் மற்றும் சொல்பூதம் அவைகளையும் ஒன்றையொன்று ஆபரித்த விராட்டாதி பிரபஞ்சங்கள் அவைகளையும் மாபரித்த ஈசனாலும் ஆபரிக்காது அவரையுமே ஆபரித்த அறிவாம் நாம் அனாவிருத்தன் ஆகும் தானே சர்வகாரணன் சாட்சியாய அவஸ்தை மூன்றில் கண்டிடும் ஜகங்கள் யாவும் சாட்சியின் இடத்துதித்து சாட்சியின் இடத்திருந்து சாட்சி மாத்திரம் மதாக தானழிகின்றதாலே சாட்சியாகின்ற நாமே சர்வ சர்வகாரணன் நின்று போர்வாய் பிரம்மம் காலம் மூன்றினுமே எங்கு ககனம் போல் ஒருபடித்தாய் கோலமாய் நிறைந்த நாமே கோரும் நித்திய சுத்த ஆதி சீலமாம் லக்ஷணத்தை சேர்ந்துரைகின்றதாலே சாலனாம் பிரம்மம் என்றே சந்ததம் சிந்தை செய்வாய் ஒருவனே உள்ள பொருள் பனுகனவினில் கண்ட ஜீவன் ஈஸ்வர ஜகம் பணு நன்மை தீமை கேள்வி படும் வேத ஆகம புராண சாஸ்திரமாதி பல்விகள் பங்களும் தான் மனகனவை காணும் அறிவை விடையின்மையின் அவஸ்தை மூன்று அதனினும் காண் அகில ஜகமும் அறியும் அறிவை விடையில்லாது அவஸ்தை ஒன்று ஒன்றில் இலகும் இனஜகம் அந்தந்த அவஸ்தையை கண்ட கரியாகவே இற்றபடியால் எண்ணவே வேறொன்றும் மூன்று காலத்தினம் எய்த வந்ததுவும் இல்லை உணமிக போனதும் இல்லனும் அனுபவத்தினால் ஒன்றுமற்றில்லை உரு நாம் ஒருவனே உள்ள பொருள் என்னவே அனுதினமும் உளமதனில் எண்ணுவாயே சர்வாத்மா வயல் குளம் தேசம் ஊராதி வஸ்து அவை கட்கும் மன்னதே உருவமாம் போல் மறுவுலகினுக்கும் உருவம் நம் சச்சிதானந்தமாய் இலகலாலும் இன்ப மயனம்மை விட உலகம் அற்பமிலதால் சர்வமாம் உலகமாக உருநாம் மா சர்வ ஆன்மா பின்னொரு யுக்தி நான் என்ன மறுவுரைக்கு மூன்று கோலாய் அயல் இல் கரிவுருவே நமக்குற்றல் போல் பறவையறை மிருகம் நரர்கள் முனிகள் அமரர் உலகதிபர் பூத அதிபதி வைஸ்வானரன் ஆதி ஜீவருக்கும் நயஈஷருக்கும் நானெனும் புரைக்கு ஊன்று கோலாக்கரியதான நாமே நன்னியிடம் மங்கங்கு செத்திக்கையால் மிகவும் நவிலு சர்வாத்மனாமே சர்வாகாரன் கனவுதனில் காணலரும் ஜகங்கள் யாவும் கண்ட தனது ஆகாரமானதே போல் உனமவஸ்தாத்ரயசகம் இயாவினுக்கும் உருகின்ற நமது சத்தாகாரமேதான் வினவிகிடுமாகாரம் மானதாலும் விளங்கு சத்தாகாரம் அதை விட்டு நாடில் ஜனனமுருஜகம் அதுவே இல்லாததாலும் सारुं नामे मे सर्वाकारनामे பயில் சர்ப்பம் என்னவே தோன்றின்னது தானும் அப்பழுதை தனை அன்றி இலதின் பகர்வண்ண ஆசிரமமுடு சொர்க்க நரகாதி பல்தேசம் ஊர்கள் காலம் இயல் சாஸ்திரம் ஜீவன் ஈஸ்வரபேதங்கள் என்னும் ஐயேழு அதாக என்ன தத்துவங்களும் சச்சிதானந்தமாயிலகு நம் வடிவதாலும் அயல் ஒன்றினுடைய உருவலதாலும் ஒரு கூத்தன் அளவில் வேஷங்கள் தம்மை அமர்தல் போலும் பூமி ஒன்றுமே பல்விகற்பங்களாய் ஆதல் போலும் சுயசத்ததாயிருக்கின்ற தானொருவனே சுழலும் சிவ ஈஷ ஜெகமா தோன்றுவே தங்களாய் உருதலால் நாமிகச் சொல்லிடம் அநேக ரூபன் ஏகரூபன் பல சட்டி நீரின் மதி பலவிதம் தோன்றினும் பயிலும் மதி ஒன்றலாது பகரிரண்டல்லாது போலவும் அவனவன் பார்வையில் தோற்று கனலீ பலவன்றி ஒன்றாதல் போலும் படிக மண்டபத்தம்பம் இலகு ஞானி பலவன்றி ஒன்றாதல் போலவும் கனவினில் பலவிதம் ஜகம் இலகினும் பலவன்றி ஒருவனே ஆதல் போலும் ஜீவபர ஜகத்தென்று மிகவும் பலவிதம் மதாயிலகினம் சச்சிதானந்தபகர்லக்ஷணம் மதாயேன் பலவான சகலத்தையும் கண்டபடியினால் பனுஜகத்தாகாரமே பலரூபமாயிலகினம் சச்சித்தின்பமாய் பகரும் நாம் ஏகரூபம் பரமார்த்தன் கனவ பரமார்த்தமாம் நனவு பரமார்த்தமாம் காண் நனவில்ல பரமார்த்தம் கார்மின்னல் மற்றவைகள் நிலை இவையின்னாளடிமை காயமனை மதலை வீடு தன முதல் இவ்வுலக வஸ்து அபரமார்த்தம் சுரர்கள் சாருலகம் ஆதிநிலையதை தங்கும் இதில் உலகம் நிலை என்ன இவ்விதம் தாரதன்யங்களாக பனு ஈஷ ஜீவ ஜகம் முழுதும் நன்குணரினே பரமார்த்தமல்லதாலும் பகரிவைக்கு சர்ப்பமாதிக்கு ரஜ்வ ரசபாதி பரமார்த்த உருவாதல் போல் அனகனாம் பரமார்த்த உருவதாலும் யமக்கழிவு வந்தொரு வஸ்துபும் ஆகு பரமார்த்தமாய் உற்றிடாதாலும் நாம் அழிவில் பரமார்த்தனாமே வஸ்து புரி வஸ்து எனல் பொருள் மற்றதன் எனில் உலகம் யாதெனில் பிரியின் நரவம் போல் உலகு பொய்யதால் பொருளல்ல எனில் அறவு போலுறும் புரியின் அரப பிரம்மை வரலாம் உலகு போலிரா நிறவயவ பிரம்மத்தில் உலகு தானம் பிரம்மை என்பது தகாதென்றிடில் தான் சிவப்பிறகு உவமயற்ற ஸ்பட்டிகத்து உரை இரத்த ஸ்படிகம் என் பிரமை போல் கசப்புக்கு உவமையில் குளத்தை உருகுளம் குது என்றிட பிரமை போலவும் உலகமே போலிராத பிரம்மத்தில் உலகம் ஆரோபமாம் இவ்விதம் பிரம்மயாய் உலகினுக்கு பிறங்கு அதிஷ்டான பொருள் தனையன்றி இளையதால் பேசலுறும் வஸ்து நாமே நிஷ்பிரபஞ்சன் பிரபஞ்சம் இன்மை நிஷ்பிரபஞ்சம் வாதிகள் போதமாம் சங்கை உலகை பெயர்த்தறிவை உருவன ஸ்ருதி சொலலால் உலகு பேர்த்து விட வேண்டும் என்னில் திறமில் ஜகம் உளதாயின்றொருவர் எத்தனம் அதால் தீராது சங்கை சுகர்புனல் தட்சிணாமூர்த்திமுதல் முத்தராலேஷகம் தீர்ந்த அவ்விதமும் உமக்கு தருஜகமில் ஞானமிலையெனில் அவர்களால் இறந்தற்றதேல் உலகு தானும் தயங்களுடன் இப்போது உறக்கணக்கிலையிலா ஜகம் அதனை இல்லையென்றே சுருதியம் அழித்திடச் சொன்னதால் சொப்பனத்துகள் உலகின் உலகிலன்றே துணிவுடன் அழித்தல் உலகின் ஞானமாதலால் துகளில் நாம் நிஷ்பிரபஞ்சன் நானாரூபன் இயலும் நானாரூபம் வெகு ரூபமாம் சங்கை இவை எல்லாம் பிரம்மமல்ல எனும் வாக்கியத்தினால் உலகை துடைத்து மிக ஏக சித்து உருவதாக இயல் ஸ்ருதி பிரம்மத்தை நிலை நிறுத்த பிரம்மம் எண்ணம் வெகு ரூபம் என்பது எவிதம் எனில் வெகுவிதம் பிரிவு பெறும் நீரினால் இனன் ஒருவனே அநேக அயல் உருவமே என்ன இலகல் போல் வெகு ரூபியாய் உறும் அவித்யாலே அலகில் ஒரு பிரமமும் வெகு ரூபமே போல அமரவே இலகல் கொண்டு ஸ்வயமாக வெகு ரூபன் என்பது உபசாரமாகச் சொல்லலுரும் ஆகையாலே தோற்றிடும் அவித்யை தன்னை குறித்து என்று நாம் துகளில் நானாரூபினே அபேத தேசம் அதன் பேதங்கள் பூதபேதம் தேகம் அதன் பேதமோடு இந்திரிய பேதம் ஈஸ்வர்களின் பேதங்கள் ஜீவபேதம் என தோற்றம் மாயா காரியத்தினுக்கும் மாசுரு மாயைக்கும் அதிஷ்டான சித்தாய் மறுபு சச்சிதானந்த நம்மை விட்டு பேசுறவோர் பேத உரு இலதால் நாமே பிரிவிலா அபேதனென பேணுபாயே நிர்விசேஷன் நிர்விசேஷன் உயர்வு தாழ்வாம் விசேஷம் அவை நீங்கின் அவன் நிற்றல் ஓடல் நீர்கோணல் அதியாயிலகலுரு மனுஷரோடு நிகழ்த்தருப்பட்சி முதலாம் சர்வம் என விசேஷங்களுடன் நுற்று அவ்வடிவையும் சாரதன் தொழிலும் புரல் போல் தயங்கினும் வெயிலே கரூபமாய் विभुवदय्नि பொரு பொருவிபுப்ரமம் முன் சொல் விசேஷத்தோடு பொருந்திய தொழில்கள் தம்மை பொருந்தல் போலுரினும் தொடக்கில்லது அசங்கமாய் புகழும் நிர்விசேஷமாயே இருவிலாதுரும் என்று புரைத்தபடியே அறிஞர் இயல் விசேஷங்கள் யாவும் யமதிடத்திலகலென்று எணி அனுபவித்தலால் யாம் நிர்விசேஷனாமே துவைத்தம் என்பது இரண்டு இரண்டற்றது அத்வைத்தமாம் துவைத்த ஜகம் இலகலின்னத் துவைத்தம் என்பது எவீதம் புவியில் மரம் செடிகள் முதல்லானது எல்லாம் உதித்து பூமியிலே இருந்து புவியாக அழிந்திடல் போல் அவிர் அவஸ்தைகளில் தோன்றும் ஜகமறியும் சாட்சி ஆனனமில்லுதித்து இருந்தே அழிந்து விடலாலே தவறில் அறிவாம் தனை போல் பின்னை ஒரு வஸ்தும் நாமே அத்வைதன்னாகும் தான் இலதாதலின் நாமே அத்வைதனாகும் சர்வாபாவன் உண்மை அறிவானந்தம் நமயன்றி மற்ற உருமைந்தேழ் தத்துவமாம் உலகு நினைவதனில் உண்மை என தோற்றின் அதன் நினைவு பொய்யானதனால் உள்ளின்மை போலிலகு உலகும் பொய்யானதாலோ தன்மை உலகு அது நான்கு அபாவம் உரலாலும் சசாதி முதல் திரிபேதம் தனக்கு இலதினாலும் உண்மை சுகச்சித் பிரம்மமன்றே முப்பத்தைந்தும் ஒரு காலும் இலதால் சர்வா பாவன்னாமே சர்வதோமுகன் காலமுடு தேச வஸ்து திக்கு வர்ணம் கருதுகின்ற ஆசிரமம் இவைகள் தம்மில் ஏலொன்றில் உள்ளது மற்றொன்றில் இல்லை என்னும் இவகே முதலாயி அம்பா நின்ற பரிச்சேதமற்றே பத்து திக்கினோ மற்று எங்கும் அடிமுடியுமற்று சாலவுமே சர்வ பரிபூரணமாக தங்களின் நாம் சர்வதோமுகன் என்று ஓர்வாய் வேண்டுகோள் ஸ்வயம் பிரகாஷ இன்ப தோன்றலே துரிய வாழ்வே வயம் பெருநினது நாம வளத்தினை மிக தொடுத்து தயங்கும் இம்மாலை தன்னை தமியனேன் பிழைத்தற்கேனின் புயந்தனில் அணிந்து எனாளும் புலையனேன் தனையும் காவாய் லக்ஷணாவிருத்தி முற்று பெற்றது ஓம்